नादयामनमध्यमास्मराजादिपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् योनित्यमद्गुरुपराम् ஆண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு திருத்தோள் சோதி வளத்துறையம் சுடராழியம் பல்லாண்டு என்னோடம் பிரிவில் ஞாயிரம் பல்லாண்டு பணிவாய் நிலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு பணிவார் มังกรเป็น கூழால் பட்ட நன்னீர்களங்கள் குழுவினில் புதலகா காலம் பழிப்பினால் நாங்களிலா கலர்வாள் இலங்கை பாழாளாக படைபொருளாக பல்லாண்டு முன்னம் வந்து எங்கள் நாராயணாய பல்லாண்டு குலத்தை ஆயிரநாமம் சொல்லு பண்டை குலத்தை தவிர்ந்த பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு அறிவுருவாகி அறியழைத்தவனை பந்தலகீர பல்லாண்டு பல்லாயிரத்தான் என்ன மாறுது கோவை குடியானுக்கு பல்லாண்டு உடுத்து கலத்து திருமதுரையில் ஐந்தலை பைநாக தலை உன்னை பல்லா ஆண்ட கூறுதில்லாணி காட்டியர்கோன் அபிமானங்கள் செல்வனை போல திருமாலே நாடுமையால் நமோ நாராயணா நாமம் பல பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவன் பவித்திரனை பரமேட்டியே சாங்கமென்னும் இல்லாண்டே நாராயணாய வெண்ணே பல்லாண்டம் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டு பவித்திரனை எண்ணம் தென் குருவார் எண்ணம் மறுவினை அவன் பொருள் எண்ணம் அவர்களும் பாயாலும் மண்குருவோர் மேலத்தால் எல்லா வேண்டாலும் வாய்ந்த மலர்பாதம் வழங்குகின்றேன் ஆய்ந்தவரம் சீராசனவாபன் சென்னை உள்ளம் பெற வாண்டிகளும் சோழ முதலங்கள் வாழ்வேன் ஆண்ட தமிழ் மலைகளாயிரவாய் சிலகோப்பன் மொய்மால் வளர்த்த இதற்காய் ராமானுஜம் யார் ஐயார்த கரத்தே என் கருவாணிக்கவே என்ன பொய்யே சொல்லியே புறவே பெத்தொழில்ல விரிவாய்க்கென்ன காப்பாரார் வானே மாநிலமே மத்தமுத்தமென்னுள்ளவா புறமே தேவாயம் சொல்லு வள்ளல் மணிவண்ணனே என்னே உன்னையும் வஞ்சேன் உன்னை கண்டு கொண்டொழிந்தொழிந்தேன் வெள்ளத்தனை கிடந்தாய் இனி உன்னை விட்டன் கொள்வனே உன்னை விட்டன் வாதங்கள் சொல்லிய கண்கள் மனேன் மனத்தோழித்து கண்ணனீரங்கள் நெருங்க வைத்து எனதாவியை நீக்கவில்லேன் என் கண் மலின மறுத்து என்னை கூயருளாய் கண்ணனியானே பின்னால் மாறிக்க தேவதை நன்னீர் நன்மையில்லேன் நடுவேயோருடன் கட்டி பல செய்வனவன் கையத்தால் என்னை போல வைத்தாய் கட்டி கொண்டு இருவை கண்டு செய்யவாய் அங்கை அவனம் எங்கள் போதும் பொழித்தாய் என்று கைதலை பூசலிட்டு மெய்மாலாய் ஒழிந்த எம்பிராடும் என்று ஆவாவெண்ணருள் செய்து அழிய நடுமானாளுடைய அழியே கொண்டு வந்து வந்து தானே இன்னொருள் செய்து என்ன பத்தவன் தானாயாமயுமாய் நரசிங்கமுமாய் குரலாய் காணாரேணமுமாய் கற்கியாவின்னங்கார்வாய் கண்ணன் கண்ணவிரான் கமலத்தரன் கண்ணன் தன்னை ஏர்வளவன்கணி குருகோமன் வண்ண ஒன் தமிழ்கள் இவையாயிரத்துழைப்ப காத்தும் ஆர்வண்ணத்தால் உரைப்பார் அடைக்கீழ் புகுவார் கண்ணபிரான் கண்ணன் தன்னை ஏர்வளவன்கொடனே உருகோச்சலகோமன் சொன்னேர் வண்ணவன் தமிழ்கள் இவையாயிரத்துழைப்பத்து ஆர் வண்ணத்தால் உரைப்பார் அடைக்கேள் புகுவார் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலையர் புகந்திசைவாடி ஆடி ஒளிதர கண்டோயித்து பல்லார் பாடினில் நாடு பரந்ததிரியங்களிலும் நீங்கி தேவர்கள் தாம் அம்பு தாமம் புகுந்து திரியம்பத்தி பேரின்பவெல்லாம் பரிகாரில் வண்ணனமான் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் இரிய புகழ்ந்திகமாடி எங்கு இடம் கொண்டனங்கள் மயத்தை எல்லாம் எழுத்து கிழவன கடங்கடல் வள்ளி பெருமான் தன்னுடை பூதங்களே இருந்தும் எழுந்து கீத நடனம் பலபலபாடி நடந்தம் பறந்தும் குனித்தம் நாடகம் செய்கின்ற கொன்ன ஒக்கின்ற உலகத்தே வைகுந்தன் புதங்களாய் மாயத்தினாலெங்கும் அழியோன்னில்லையறக்கார் அசுரர் பிறந்தீர் உள்ளீர உய்யும் வகையில் அதொண்டீர் ஊழிவயர் திருங்கொண்டே இனமெல்லாம் நின்னையும் உலகில் கிடைவான் நேமிப்பிரான் தொல்லி ஆரியம் ஞானம் பரந்தான் சென்னை தொழிலையும் தொண்டு சிந்தையை சென்றிருத்திய மருத்துவமனாலே கண்டே மார்க்கண்டே எனங்களே ஒன்றும் வேண்டா கண்ணனல்லால் தெய்வமில்லை இருப்பதெல்லாம் அவன் மூர்த்தியார் அவர் நிறுத்தினான் தெய்வங்களாக அத்தெய்வநாயகன் தானே மார்வனம் வந்தன் பூதங்கள் கீதங்கள் பாடி பிறப்பின் ஞாலத்து மிக்கார் மேவி தொழுகை நாவில் கொண்ட அச்சுதன் தன்னை புகையும் விளக்கம் சாந்தமும் நீரும் அணிந்து மேவே தொழும் அழியாரும் பலவரும் கண்ணன் திருமூர்த்தி அக்கமிரானோடு அயனமிந்திரன முகலார் குழாங்கள் எங்கும் பலந்தனதுண்டு ஒக்க தொழுகிற்றினாகில் கலியுகம் ஒன்றுமே கலியுகம் ஒன்றுமே கண்ணடியார் அடையும் சுழவழி மூர்த்தி மாயப்பினான் காரிமாறன் சடகோபன் ஒளிபுகழ் ஆயிரத்தி பத்து உள்ளத்தை வாசலுக்கு தன்னடியார் மலையம் துளரடி மாற்றி மாயப்பிரான் கண்ணன் கண்ணன் குருகோர் காரிமாறன் சடகோபன் ஒளிபவள் ஆயிரத்தி பத்து உள்ளத்தை மாசரே எந்தையவாய் மணிக்குன்னத்தை அகசீரனை அதிமூர்த்தியாகி அறிவிழந்தனாயம் ஏசனபூரார்கவ்வை தோழி என் செய்யாய் மணிக்குன்னத்தை அகசீரனை அதிமூர்த்தியை நாடியே அறிவிழங்கரனாயம் ஏசனமூரவர்கவை தோழி என் செய்ய முரவர்கவை தோழி என் நம்மை என் செய்ய தாமரை கண்ணன் இழந்து மேடி மணி வைது என் செய்யவா எங்கரங்கண்ணம் பயப்போர் வைத்த மாதத்தன் கொடியவன் நெஞ்சம் அவனே கிடக்குமில்லை துணிகளிடம் மலத்தோழி அன்னையன் செய்ய அன்னையன் செய்யல உடன் தொழிலன் தோழிலேர் எம்பிரான் தன்னை நம் கண்களால் கண்டு தலையும் வணங்கலுமாங்களோ தையலார் முன்பே முளையுண்டு கணம் பாய்ந்து மருதரமோய் முதல் தாய்த்து புள்ளாய் பிறந்தகளில் தொண்டமாய் பிரானை என் நாள்களோ யாமுருகின்றது தோழி அன்னையன் கலந்து என்ன நஞ்சங்கூடிக் செடியர் வானத்திற்கு தேவபிரான் தோழி உலகதோரலோத்தி ஆங்கோலைகள் செய்து குதிரியாய் வளர்ந்து எம்மாழியங்கள் பிரானுடை தன்னந்துடாய் அடல் கொண்டு தெருவதோரையல் யாமடங்கா வழிதோத்தி நாடு விரைக்க கருங்கடல் மன்னன் கண்ணபிரான் தன்னை கண்ணபிரான் தன்னை விரைக்கொள் முயல் குருகோ தொடகோவன் சொன்னாதே ஓராயிரத்துழைப்பத்தும் உரைக்க வல்லார்க்கு வைகுந்தமாக நமோ உலகெல்லாம் நல்லிருளால் நீரெல்லாம் தேரே ஓ உண்டா நம் பாம்பனையான் வாரானால் ஆரல்லே வல்வினையே ஆவிகாப்பார் உலகெல்லாம் தூக்கி உலகெல்லாம் நல்லிருளாய் நீரெல்லாம் தேறி ஓர் ஆரல்லே வல்வினையே அவிகா பாரணி அவிகா பாரணியார் ஆழ்கடல் மண்ணின் மோடி அவிகாரமாய் ஓர் வல்கிறவாய் நீ வண்ணன் என் கண்ணனும் வாரானால் பாவியே நெஞ்சமே நீயும் பாங்கல்ல பாங்கல்ல நெஞ்சமே நீலிரவு ഇവര് വന്നു വരാൻ നബേനെ നാം കണ്ണടം വാരാണ மாயாதால் பேரன்னை மாயாதால் வல்வினையன் பெண்ணின் நாய் நெஞ்சம் பெருதிருமாள் முன்னின் நிலாவோழி கண்புரிய மோடித்தாள் சக்கரத்து எம் மாயவனம் பாராரா என்னென்ன நீலாவி காப்பாராய் காப்பாராய் விடத்து கங்குருளன் நுழையாய் செயற்பாடோழியாய் செல்கின்ற கங்குள்வாய் பாலவன் சங்கே சக்கர தந்தோன் நாரா வந்தால் தீப்பால வல்வினையன் தெய்வங்காலன் செய்கிறான் செய்கிறேன் ஒரு வேறொழியாய் மெய்வந்தல் என்ன எனதா விமலிக்கரத்து தன் கண்ணனம் வாரானால் தைவந்தலன் தன்னல் வெஞ்சுடரில் தான் வீங்கிருந்துழியாய் செல்வனம் வாரானால் நெஞ்சிடே பாரணியார் செய்கின்றகொள்வாயால் வையாம் அலந்தபிரான் வாரானே ஒன்னொரு சொல்லாது உலகோ உறங்குவான் செய்த பெருமானே சிறந்த வந்தாதே ஆயிரத்துளி பத்தால் இறந்து போய் வைகுந்தம் சேராவாரங்கடன் பெருமானே சிறந்த இழந்து வந்தாதே ஆயிரத்துளி பத்தால் இறந்து போய் வைகுந்தம் சேராவா நங்கள் கோல குடி நம்பியை நான் கண்ட வீணோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்னினோடும் செல்கின்ற என்ன முனிவது நீர் நங்கள் கோலத்து குறுங்குடி நம்பியை நான் நன்மையிலோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனி வாயுனினோடும் செல்கின்ற நெஞ்சினான் நோக்கி காணீர் என்ன முடியாது என்னோடு திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டவேலோடும் கொண்டலமும் மார்வேல் திருமருவம் மந்தமோடும் நான்கு தோலும் அன்னையரும் புனிது குன்னவாட திருக்குறுங்குடி நம்பி நாங்களும் தண்டும் வாழும் சக்கரமும் சங்கமும் நின்றதோ நீ கண்ணுள் நீங்க நெஞ்சுள்ளும் நீங்க கண்ணநீர்கள் என்ன தேங்கள் திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டவேல் நன் மாலை கண்டுடாயும் பொன்முடியும் வடிவம் பாங்கு தோறும் பட்டம் நாளும் பாலியன் பக்கத்தரை நோக்கி நிற்கின்றே அன்னையரும் முடிவு தக்ககீத்தில் திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டவேலோரி தொண்டை வாயும் நீண்ட உருவங்களும் தக்கதாமரை கண்ணு பாவியே நாவியே குடிக்கு வளர்ந்து அன்னையாடுவாள் சொலகூர் திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்பவனே குடிமோக்கம் தாமரை கண்ணும் கனிவாயும் நீலமேலையும் நான்கு தோலம் என்னஞ்சம் நிறைந்தவன் பயணங்குடிக்கு வளர்ந்து அன்னையானவரால் சிறந்த கீர்த்தி திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்ட வேண்ட சோதிரெல்லாம் சோழ்ந்தார் நீண்ட பொன்மேனியுடும் நிறைந்தன்னுள்ள நொழிந்தான் நேமியங்கை உலகையில் நன்முகம் வைக்கும் நெய்யமெல்ல அன்னையர முனிவர் மெய்கள் மாட திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டவே அவரை கண்டவர்களும் சித்திடையும் வடிவம் பொய்யனே குழல் தாழ்ந்த தோள்களும் பாவியர் முன்னேற்கும் அன்னையரும் முனைதே மண்ணு மாட திருக்குறுங்குடி நம்பியே நான் கண்டவேடியாதியாயா உலப்பிலையாத்தான் கண்ணல் பாலமுதாகி வந்து எல்லஞ்சம் கழியாதே அன்னையானால் திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டவே தேவர் குழாங்கள் கைதொட சோதி வெள்ளத்தில் நூல்ல எழுவதோர் ஒரு எண்ணெழும் ஆழியங்கள் எனையன் மலர் நாடு நன்குரு திருக்குறுங்குடிகளன் அரியணன் மலர் நாடு நன்குரு மற்றும் திருக்குறங்குடி அதன் மேல் அரிய கத்து வல்லார் வைக்கிறார் ஆழ்கடல் செய்தேனும் ஞானே என்ன கடல் ஞானம் ஆவேனும் ஜானே என்ன கடல் ஞானம் கொண்டேனும் ஜானே என்ன கடல் ஞானம் கீண்டேனும் ஞானே என்ன கொண்டேனும் ஜானே என்ன கடல் ஞானத்தீசன் வந்தேறக்கலோ கடல் ஞானத்தீ கிவையன் சொல்லுக மகள் கற்கின்றே கடல் ஞானம் கொண்டேனும் ஜானே என்ன கடல் ஞானம் கீண்டேனும் ஜானே என்ன கடல் தீசன் கடல் ஞாலத்தீர் கிவையன் சொல்லுக கடல் ஞால தென்மகள் கற்கின்றனே என்ன கற்கங்கள் வியாவேனும் யானே என்ன கற்கங்கள் விசேவேனும் யானே என்ன கற்கங்கள் விஜயத்தேனும் யானே கல்வி சாரமம் யானே என்னும் கற்கங்கள் விநாதன் வந்தேனக்களோ கற்கங்கல்வி கிளையன் சொல்லுகேன் கற்கங்கல்வி என் மகள் காண்கின்றான் காண்கின்ற சும்பெல்லாம் யானே என்ன காண்கின்ற விந்தி எல்லாம் யானே என்ன காண்கின்ற விகாசெல்லாம் யானே என்ன கடலெல்லாம் யானே என்ன காண்கின்ற கடல் வண்ண நேரங்களோ காண்கின்ற உலகத்தீர்க்கின் சொல்லுகிறேன் காண்கின்றன் காரிகை செய்கின்றேன் ஜானே என்ன செய்வான் ஜானே என்ன என்ன பெயரும் யானே வாழச் செய்வேனும் யானே என்ன செய்ய கமல கண்ணன் இறக்கலோ செய்ய உலகத்தில் திவையன் சொல்லுகேன் செய்ய கனிவா இளமான் நானே என்ன திறம்பாமல் மயிலேனே என்ன திறம்பாமல் சுதுரை கொண்டேனே என்ன திறங்காட்டி கடல் கடைந்தேனே என்ன திறம்பால கடல் வண்ணனே இறக்கலோ திறம்பால உலகத்தீர்க்கன் சொல்லுகிறேன் இளம்பாதன் திருமகளை இனவே மலையேஞ்சினேன் ஞானே என்ன இனவேர்கள் ஞானே என்ன இளவான் கண்ணு மேத்தேனும் யானே என்ன இளவான் இருகாதேனும் யானே தலைவனும் யானே என்னும் இனத்தேவம் தலைவன் வந்தேரக்கலோ இனவே கண்ணல்லீர் கிவையன் சொல்லுகேன் இனவே எண்ணம் புத்தாரிலிமாயன் வந்திறக்களோ புத்தீர்கட்கென் சொல்லி சொல்லுகேன் யான் புத்தன்னுடை பேத உரைக்கேன் புத்தன்னுடான் யானே என்ன உரைக்கின் நிதம் யானே என்ன அமரும் யானே என்ன உரைக்கின்ற நானே என்ன முடிவரும் யாரே என்ன உரைக்கின்ற முகில்வன் நேரக்கலோ உரைக்கின்ற உலகத்தீர்க்கின் சொல்லுகிறேன் உரைக்கின்றவன் கோமலவன் கொடியன் கொடியன் மகள் கோலங்கள் சுமக்கமம் ஞானே என்ன கோலமெல்லவம் ஞானே என்ன கோலங்கள் மோத்தமம் ஞானே என்ன கோலங்கள் ஞானே தனி முதல் ஞானே எண்ணம் கோலங்கள் முகில் வண்ண நேரக்களோ கோலங்கள் உலகத்தீர்க்கின்றேன் குளவாயர் குழந்து திங்கள் வந்தனை வாழ்ந்து வழிபடாடன் ஆயிரத்தில் வீமோர் பத்தம் வல்லார் உலகிலேந்த பெரும் செல்வத்தராய் திருமாவடியார்களை பூசிக்க நோத்தாம் ஆயிரம் தாமர சென்னலோடு மலர் மங்கள நகர் வீழ்த்திருந்தாய் உனக்கு மிக அல்லேன் ോട് മലർ ശ്രീപരമംഗൾ നഗർ വീട്ടിലെന്തായി உன்னை காணவளாவில் வீழ்ந்து நான் இங்கு தேடுமல்ல இளங்கரத்தலம்மாள் மணிமான நீடே ஸ்ரீவரமங்கல நகருரை சங்கு சக்கரத்தாய் தமிழ் பகப்படை வாழநாடு எங்கார் மீழ்வண்ணா பொருளால் என்னை பொருளாக்கி அடிமை கொண்டாய் வல்லவர் வளர்வார் ஸ்ரீவரமங்கல நகர்க்கு அருள் செய்து அங்கிருந்தாய் நீர் செய்து ஸ்ரீவரமங்கல நகர் ஏறி வைத்திருந்தாய் உன்னை எங்கெய்த கைதலங்கள் செய்ய கருமேனியம்மா வேல்வியர் வைய தேவரரா ஸ்ரீவரமங்கல நகர் കൈതൊളവിരുന്നായി അതിനാണം കണ്ടേന്നപ്പണേ കണ്ണ എണ്ണവെണ്ണയാളുടെ മരണായവനെ മണിമാണിക്കുഴൽ ശ്രീവരമംഗളത്തവർ കൈതൊളവുറൈ വാണമാമളകെ അടിയേ തുടങ്ങേണ്ട എന്നപ്പണേ കണ്ണ എണ്ണവെണ്ണയാളുടെ வானநாயகனே மணிமாணிக்க துணையமாம்புழல்தான் ஸ்ரீவரமங்கலத்தவர் கைதொழ உரை வானமாமலையே அடிய வானவர் குழுந்த உலகுக்கோர் முந்தை தாய் தந்தையே உலகவே உலகமண்டார் வேத வேள்வியரா ஸ்ரீவரமங்கலநகர் அந்தமே புகழாய் அடியேனை அகத்தே வைத்த மாய வல்லன் புலன்கள் ஆமவினன்களை தரன் அகத்தியன் நீ அறிந்தேத்தில் வீழ்ந்த மணிமாட ஸ்ரீவரமங்கை வாணனே என்னும் புகழ் கரிய வெந்தாய் உள்ளின் வாய் பிளந்தாய் உள்ளின் வாய் பிளந்தாய் மனிதன போயினாய் எளிதே நடத்த எங்கல்ல மாயவனே கருமாணிக்க துறையார் திருநாள் வல்லார் மனிதன் ஸ்ரீவரமங்கை உள்ளிருந்த வெந்தாய் அருளாயுமாறே சரணாகத்தம் தொழிந்தாய் உனக்கோர் கைமாறனாருண்டிலே எனதாகிய முழுதே கரும்பம் பெருஞ்சல் நலம் மனிதன் ஸ்ரீவரமங்கை நாலு போந்தண்டுடாய் முடியாய் தெய்வநாயகன் திருவிக்கிரமனை நமது குயிலும் புலிசோல் குருத்துள்ளிவை தன் ஸ்ரீவரமங்கமேயபத்துடன் கைகள் பாடவல்லார் வானோர் காராவமுதேவநாயகன் திருவிக்கிரமனை மங்களத்துடன் கைகள் பாடவல்லார் வானோர் காராமுலே ஆதித்தருளாராமுதேடியருடன் நின்பாலன் பாய நீராயந்து உருக்கின்ற மாயா சிறுநீர் திருக்குடந்தை ஏறார் கோலம் திகழ கிடந்தார் கண்டேடம்மாண்பாய நீரா இழந்து கரையா திகழ கிடந்தார் கண்டேடம்மானே என்னையாள் நீடு விசைக்கண் மலர இரு குழந்தை அம்மா மலர் கண் மலர் என்னானே என்னான் செய்கிறான் என்னையும் செய்கின்றான் உன்னால் அடியே நருவானார் சென்னால் என்னால் அண்ணார் உனதால் பிடித்த செல்லங்கே உழப்பியானே எல்லா குழந்தை கிடந்தாய் உன்னை காண்பாய் ஆகாசத்தை நோக்கி அழுவன் தொழுவன் தொழுவன் ஆடிக்கான் பாடி அழத்துவன் தொழுவை விளையால் பக்கம் நோக்கி நாணிக்கவன் சிறுவன் சேரும் மோல் கண்டிருந்த தூரா குடலூர்த்து புகழார் குழந்தை கிடந்தாய் வானோர் கோமானே யாழினி செய்யே அமுதே அறிவின் பயனே அறிய எண்ணம் பற்றுளே மன்னன் குழந்தை கிடந்த மாமாவி சரிந்து போகும்போது பிடித்து போத இசை நீ இருந்தால் இருத்து செழுமாமணிகள் சேர குழந்தை அசவிலுலகம் பரவ கிடந்தாய் காணவாராயாமூர்த்தியாய் அகமே சித்தியாய் தீர என்னையாண்டாய் குழந்தை ஊரா உனக்காட்பட்ட அடியான் என்ன புழல் மாயா மூர்த்தியாய் ஆராமலாடியேனாவே அநேதித்திகாவினைகள் தீர எண்ணையாண்டாய் குழந்தை ஊரா உனக்கால் பட்டு அடியேன் என்ன புழல்வேச்சுமலையோடு அவளை கலங்களவேதனாக கொண்ட குருகோஸ்கரவேடை மலையா சொன்னா போராயிரத்துளிப்பத்து மழதீரவல்லார் தாமர் மாடே நோக்கி அவளையுண்டான் கொண்டார் மொழியா சொன்னா போராயிரத்தலை பத்தம் மழதீரவல்லார் காமர்மானே உரையும் கோணாரை அடியே நடிகூடுவதன் பானார் வந்தமக மதுமல்லியே சோழ திருவல்லவாள் உரையும் கோனாரை அடிய நடிகோடுவீர்கள் செய்தேரோ அடிநீர் அடியோம் கொண்டு சூடுவோடு மலக்குலரீர் பிராட்டிய பாடல்கள் பரமத்திரபுரம் முருகன் ஓம புகழோடன் தந்திருவல்லவாள் நீடுரகின் நவிரால் கடல் காண்டங்கள் நிச்சலமே நீரால் எம்மனே நலிந்தன் செய்தீரோ பச்சிலனில் நன்னலமே தொழில் அசந்தன்னடுமாயோங்கு மரச்செழுங்கான திருவல்லவாள் மாங்குரல் கோலப்பிரான் மணத்தாவனை பாருங்கள் மேலே பூந்தள கூடுங்கள் பாவரல்லே ஓர நடந்தத்து உயர்ந்தாமல் வான்முக கண்டவேந்தன் திருவல்லவாள் நாதனங்கால உண்டா நம்பிரான் தன்னை நாடு மேடென்னியே தொழக்கூடுங்கள் தன்னுதலில் அடுது எங்கள் நலம் அறம் சேர் அயல்சூதன் வல்லவாள் நீடுரகின் அபிரான் நிலந்தாவிய நீர்களை பூமிப்பையார் கொண்டு கைதள கோடுங்களோ உடனடையாடு வண்டிகளை பாடும் திருவல்லவாள் சுழலை மலை சக்கர பெருமானது தொல்லருள் மன்னம் என்ன நரவேந்தன் திருவல்லவாள் நல்லருள் நம்பெருமான் நாராயணன் நாராயண நம்பெருமானுடைய சேமங்கள் திருவல்லவாள் சேமங்கள் தென்னகர் மேல் செப்புவா சிறந்தார் பிறந்தாங்களாயிரமுடைய நம்பெருமானடிமேல் சேமங்கள் தென்குருவோர் சடகோவன் தெரிந்துரைப்பாங்களாயிரத்தோல் யுகபத்தம் திருவல்லவாள் சேமங்கள் தென்னகர் மேல் செப்புவா சிறந்தார் பிறந்தாரம் வளர்ந்தவாறு பெரியவாதங்கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களோடு ஒக்கணதாவியை நெல்லு நெல்லு உருக்கி இச்சிறந்தவான் சுடரே உன்னை என்னவள் சேர்வதவாரும் வளர்ந்தவாறு பெரியவாறு செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு தவறு பேர்ந்தோர் சாரிலை தீரவாத வண்ணால் சிவன் கொல்லா நீயும் தாமரை கண்கள் நீர் மல்கா பையவே விளையும் வந்து என்னஞ்ச உருக்குங்களை விளங்கும் நின்னிட வேறலாம விளங்க நின்னது உள்ளமுள் குடைந்து என் உயிரை உருக்கி உண்ணும் ஆயிரம் கடந்திடந்து மணந்த மாயங்கள் என்னந்தோறும் என் நெஞ்சே எரிவார் விழுகொள் நின்றவாரம் இறந்தவாரம் கடந்தவாரம் நினைப்பறியன உன்னலா ஒருவாய் அருவாய் நின்றாயங்கள் நினைகின்றேன் உன்னயங்கனம் நினைகிற்பன் பாவியே கொண்டு நந்துரையாய் உண்மையோடின்மையாய் வந்து என் கண்கொடா வகை நீ கரந்தன் செய்கின்ற என் கரிய மாணிக்கமே என் கண்கட்கு தின்கொள்ள ஒரு நாள் அருளாயும் திருவுருவே திருவன் கருவன் வேற்றிருந்த அறிவோரம் கண்டே என் செய்ய அறிய முடியாத அங்கே மன்னம் என்ன முடியா ஈரடியால் உழைத்து கொண்ட கேட்கும் தோறும் என்னஞ்சனின் தனக்கே கரைந்துவோம் கொடிய வாழ்வினையே உன்னை என்று நீரை கடைந்தவாறு அமர்ந்தே கடதாரியை உருக்கி உண்டுடுகின்றா நீண்ட நாடும் வண்ணம் சொல்லாய் நச்சுநாகனே நாடு துளியுமோர் மொத்தம் வல்லார் மாதவை கொந்தத்து மகள் வயது வருவைகளாய் வந்தாரு ஆயிரத்துளியுமோர் சத்தம் வல்லார் மாதவை கொந்தத்து पराक्रमा रामार्यादिव्याज्ञावर्तदामभिवर्तदामार्यादिव्याज्ञाप्रतिभाजनमज्जलाङ्गव्यापिणे भूयात्सायुनोदरेषणे श्रीमन् श्रीरङ्गश्रीमणवत्रभावृजं संवर्धया श्रीमन् श्रीरङ्गश्रीमणवत्रभावृजं संवर्धया नमस्तीशैलनादाय कुन्दे नगरजन्मणे प्रसादप्रभवप्राप्तैकर्यदायिने श्रीशैलयापात्रं देवत्यादिगुणान्नव श्रीन्द्रप्रवणं वन्दे வாழ்ந்திருவாய் பிள்ளை மாதகவால் வாழும் மணவாளமாவடிவன் வாழியவன் வாழ்ந்திருவாய் மழைப்பொருளை மாளிகத்தோ சேரும் பணி உரைக்கும் சேராமரை தாயின வாழிய சேவாடு திருநாபி வாழிய துயமார்பம் முருடோரும் வாழிய சுந்தர திருத்தோழின வாழிய துயமேந்திய முக்கோளும் வாழிய கருணபங்கிய கண்டினை வாழிய உயிலாத மணவாளமாமணி முந்தி வாழி புகழ் வாழி வாழிய வாழ அரங்கனகர் வாழ